والصلاه والسلام على عباد الله الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاين تذهبون ان هو الا ذكر للعالمين صدق الله مولانا العظيم அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே இன்று மட்டுமல்ல அன்றிருந்தவர்களும் சரி இன்றிருக்கிறவர்களும் சரி இனி இருக்கப் போகிறவர்களும் சரி எல்லோருமே விரும்புவது நானும் என்னை சார்ந்தவர்களும் சுகமாக இருக்க வேண்டும் யார் எங்கே இருந்தாலும் சரி என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி இரவிலே பாடுபடுகிறார்கள் பகலிலே பாடுபடுகிறார்கள் இரவு பகலாக பாடுபடுகிறார்கள் அரும்பாடுபடுகிறார் படாத பாடுபடுகிறார் ஒன்னனுக்கு படுற பாடு இன்னொன்னுக்கு படாத பாடு இவ்வளவு பாடுபட்ட பிறகும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் அவர்கிட்ட கேட்போம் இல்ல என்கிட்ட கேட்போம் எங்க போகணும் உங்களுக்கு இவ்வளவு வேலை செய்கிறீர்களே இரவு பகலாக பசி தாக்கம் பார்க்காமல் தூக்கம் விழிப்பு பார்க்காமல் இன்னும் தொழுதி தவறி போகிறது என்று கூட பார்க்காமல் நோன்பிலே குறைவேற்று ஏற்பட்டு விடுமோ என்று கூட பார்க்காமல் நோன்பிலே குறைவேற்படுகிறதே என்று கூட பார்க்காமல் இன்னும் குடும்பத்தினுடைய சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல் குடும்பத்தினுடைய சுகம் எதற்காக திருமணம் செய்தாரோ அந்த சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல் பாடுபடுகிறீர்கள் எதற்காக பாடுபடுகிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு நான் கேட்கவில்லை அல்லாஹ் கேட்பதை நான் கேட்கிறேன் நான் எது பேசுகிறேனோ அது அல்லாஹ் பேசுவதைத்தான் பேசுகிறேன் அல்லா சொல்லுவதைத்தான் சொல்லுகிறேன் ஆகையினால சில சமயத்துல யாராவது செய்யற தவிர அவன் சொல்லலாமா இருக்கலாம் ஆஹ் என்ன சொன்னாலும் நினைக்க முடியாது அல்லாஹ் சொன்னான் அவ்வளவுதான் அது நம்ம தவறு செய்யறோம்னா திருப்பிக்கிறோம் அவ்வளவுதான் சில சமயங்கள் எல்லாம் கடுமையாகவும் சொல்றான் சில சமயம் நடு நளினமாகவும் சொல்றான் இன்னும் அதாபி போல அதாபு ஷதி என்னுடைய அதாப் மகா கடினமானது அப்படி அல்லாஹ் சொல்றான் இன்னி அனல் கபூர் ரஹீம் நான் ரஃபூரே ரஹீம் என்றும் அல்லாஹ் நான் தான் மன்னிக்கிறவன் நான் இரக்கமுள்ளவன் நான் கருணையுள்ளவன் நான் அன்புள்ளவன் நான் பாசமுள்ளவன் நான் நேசமுள்ளவன் நான் ஈ உள்ளவன் என்றும் சொல்லுகிறான் அதே நேரத்தில் இன்னாதாபி ஹுவல் அதாபு ஷரீர் அதை விட கடுமையான அதாவது யாராலும் செய்ய முடியாது அதை விட கடுமையான வேதனை யாராலும் செய்ய முடியாது இதுவும் அல்லாஹ் சொல்றான் ஆகினால் சில சமயம் கடுமையான வார்த்தையும் இருக்கலாம் சில சமயம் நளினமான வார்த்தையும் இருக்கலாம் ரெண்டுமே அல்லாவுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல சொன்னதை நான் சொல்லுகிறேன் தவிர எனக்கு தெரியாது என்ன தெரியாது தானம் கெலமி தானம் இன்னைக்கு வரைக்கும் வயசு ஐம்பத்தாறு ஆகுது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இப்பதான் புரியுது இதுவரைக்கும் என்ன என்னென்னோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் இப்படி தெரியும் அப்படி தெரியும் இப்ப தானம் கெலமி தானம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது புரிஞ்சிருச்சு ஏதாவது தெரியுமானால் அது தாலா கொடுத்தது நான் என்று சொல்லுகிறேனே அது கூட அல்லாஹ் சொல்லுகிறான் நான் எங்கே இருக்கிறேன் நான் என்று ஒன்று தனியாக இல்லை அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன் அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன் அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன் அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன் நான் என்று ஒன்று தனியாக எங்கே இருக்கிறேன் அல்லாஹ் இருக்க வைத்தால் இருக்கிறேன் எனவே சகோதரர்களை எங்கே போக விரும்புகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார் இன்னும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் நாம் என்ன விரும்புகிறோமோ முதலே சொன்னேன் சுகமாக இருக்க விரும்புகிறோம் சுருக்கமாக சொன்னதாக சுகமாக இருக்க விரும்புகிறோம் அல்லாவும் நம்மை சுகமாக வைக்கத்தான் விரும்புகிறான் நாம் இன்பமாக இருக்க விரும்புகிறோம் அல்ல இன்பமாக வைக்க விரும்புகிறான் நாம் மனைவி மக்களோடு சுகமாக வாழ விரும்புகிறோம் அல்ல சுகமாக வாழ வைக்க விரும்புகிறான் நாம் அழகாக இருக்க விரும்புகிறோம் அல்ல அழகாக வைத்திருக்கிறான் நாம் என்னவெல்லாமாக இருக்க விரும்புகிறோமோ அதுவாகவெல்லாம் அல்ல வைத்திருக்கிறான் ஆனாலும் நமக்கு அப்படி வைத்திருப்பதாக தெரியவில்லை நாம் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் அல்லா விரும்புகிறான் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருந்தால் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருந்தால் வேற ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை காதுக்குள்ள கேட்கிற சக்தி இருக்கு கேட்கிற சக்தி எங்க இருக்கு டாக்டர் கேளுங்க வெளியே கிளியே இருக்குன்னு சொன்னா காட்டுன்னு சொல்லி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டா காட்டுன்னு சொல்ல மாட்டோம் எங்கெங்க இருக்கு உள்ள இருக்கு குச்சி கூட உள்ள விட்டுறாதே உள்ள ஒரு ஜவ் இருக்கலாம் யாருக்கு அதுக்குள்ள டாக்டருக்கு அதுக்குள்ள மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஜவ் இருக்கலாம் அது இவ்வளவு லேசான சொல்றாங்க அப்படின்னு சொல்ற لهم قلوب لا يفقهون بها ولهم آذان لا يسمعون بها ولهم أعين لا يبصرون بها அவர்களுக்கு கண் இருக்கிறதானால் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காது இருக்கிறதானால் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாள் இருக்கிறதானால் பேச மாட்டார்கள் அர்த்தம் அதில் இருக்கு அவர்களுக்கு கல்வி இருக்கிறது ஆனால் சிந்திக்க மாட்டார்கள் யாரு யாரெல்லாம் அவருடைய பேச்சு கேட்டு நடக்கலையோ அவர்கள் மேலும் அதோட கேட்க மாட்டாங்க செவிட மாட்டாங்க அவங்க குருடு செவிடுன்னு மட்டும் சொல்லி நிறுத்தல உலாய்க்கு கல்லாம் நாம் அவர்கள் மிருகங்களை போல ஆட்டை போல மாட்டை போல எருமையை போல குதிரையை போல இன்னும் சேர்த்துங்க நான் சொல்லக்கூடாது இதுவரையும் சொல்லலாம் இனி நான் சொல்றதால பூச்சியை போல பாச்சான போல பள்ளிய போல பாம்பை போல தேலை போல அப்படின்னு சொன்னா கூட அழகா நல்லா சொன்னா உலாய்க்க கல்ல நாம் சரியில்லை மிருகத்தை போலன்னு சொன்னா சரியில்லை பல்கும் அவள் அதை விட கேடு கட்டவர்கள் மோசமானவர்கள் ஏனென்றால் ஆடு மாடு தவறாக நடக்கிறது சொல்லுவதற்கே இல்லை ஆடு மாடு தப்பா நடக்குதுன்னு சொல்ல முடியாது எந்த ஆட்டையும் எந்த ஆசையும் இது ஹராமான வேலை செய்யுதுன்னு சொன்னதில்லை இன்னைக்கு சொல்லுங்களா யாராவது இந்த ஆள் இந்த வேலை செஞ்சது ஹராம் அடுத்தவன் வயலுக்குள்ள போய் ஒரு மாடு மேஞ்சிருச்சு அடுத்த வயல்ல போய் மாடு மேஞ்சிருச்சு மாடு ஹராம் செஞ்சிருச்சுங்களா ஹராமான சாப்பாடு சாப்பிடுச்சு ஏன்னாங்க அடுத்த வயலுக்குள்ள சாப்பிட்டா ஹராம் இல்லையா அது இவன் தான் பாதுகாக்கணும் இவன் ஹராம் செஞ்சான் யார் மாட்டுக்காரன் இவனை தான் அடிக்கணும் மாட்டை ஒண்ணும் செய்ய முடியாது மாட்டை புடிச்சு கொண்டே பட்டியல அடைச்சு வச்சிருவாங்க எதுக்காக மாட்டுக்காரன் தேடி வரட்டும் மாட்டுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு இல்லை மாட்டுக்காரன் தேடி வளர்க்கும் மாட்டை முந்தைய அடைச்சு வைப்பாங்க தவிர மாடு மேல குற்றம் இல்லை மாடு சிரா செஞ்சிருச்சு யாரும் சொல்லுவாங்களா பாருங்க நாடு போகும்போதே போகும்போது ஜிரா செஞ்சுக்கிட்டே போதுன்னு சொன்னாங்களா யாராவது அதே ஜிராசனம் ஜிவாங்கிறது இன்சானுக்கு தான் இருக்குது மிருகத்துக்கு கிடையாது அதான் ஹராம் அல்ல வைக்கல அதை உணரக்கூடிய சக்தி அல்ல வைக்கல அந்த தேவையை அல்ல வைக்கல அதுக்கு எய்ட்ஸ் வராது அப்படி போற காலத்திலே காட்டில் ஆராய்ச்சி செய்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு மிருகம் சாகுவதாக இருந்தால் சாக போறது அது தெரியும் ஆகையினால போய் முதல்லயே ஒரு குழி தோண்டி அது உள்ள படுத்து செத்துரும் அவர் குழி தானே மூடிடும் உண்ணாங்க எந்த காட்டுல போனால் வீரப்பம் கூட சுத்தனா கூட எந்த மிருகம் செத்துதான் ரோட்ல காட்டுல பார்க்க முடியாது ரோட்ல காட்டுல கிடக்காத செத்து அது சாகிறதா எங்கேயாவது ஒரு மூலையில் போய் சாகும் நம்ம தான் இடம் தெரியாம ரோட்ல விழுந்து சாகிறது பஸ் ஸ்டாண்ட்ல சாகிறது என்னங்க ஆஸ்பத்திரியில் மொத்தம் அங்க மொத்தம் அதை தூக்கிட்டு அலையிறதப்போ கொண்டு வர்றாங்களா மையத்தை அவங்க மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க எப்போ வருவாங்க தெரியாது உலாய்க்க நான் சொல்லவில்லை சகோதரர்களே அது மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று அல்ல சுகமா வைக்க விரும்புறான் அல்ல நம்மளை கஷ்டப்படுத்தணும்னா நம்மளை குருடர்களா படிச்சிருக்கலாம் ஒரு காது கேட்காம இருந்தா கூட போதும் ஒரு காது கேட்குது ஒரு காது கேட்கல அப்ப கூட இவர் பேசுறாருன்னு வச்சுங்க இவர் பேசுறாரு எனக்கு இந்த காது கேட்கல லெப்ட் கேட்கல இவர் பேசுறாரு இப்ப இன்னும் காலம் கேட்குது இப்ப நான் என்ன செய்யணும் என்ன சொல்றீங்க அதான் காதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கேட்கணும் காது கொடுத்து கேட்கறது ஒரு காது கேட்காட்டா கூட போதும் சோழர்களே எப்போதாவது நினைச்சு அல்லாஹத்தால ரெண்டு கண்ணு கொடுத்தானே இவ்வளவு சந்தோஷம் முதுகை இங்க வச்சு கல்ல அங்க வச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்ல சோதரர்களை நான் சொல்றதால சாப்பிடுற வாய் தொண்டை உள்ள இருக்கிற இறப்பை நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் கேள்விப்பட்டது உள்ள இருக்குது இருக்கா இல்லையே தெரியாது அப்புறம் குடல் சிறு குடல் பெருகுடல் அங்க எல்லாம் போயிட்டு கடைசியில பீஷா கடைசியில பீஷா அதுக்கு பிறகு பகானா பிறகு அந்த பீஷா பகானா வெளியாகிறதுக்கு வழி இந்த வழி வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தான் முதுகுல இருந்திருந்தா கழுவுறது எப்படி படுப்பாரு ஒரே ஒரு ரூம் ஒரு ரூம்ல இல்ல ஒரே ஒரு தமிழ்ல ரெண்டு இருக்கு ஒருன்னு சொன்னா ஒரு சமயம் அந்த பாய் பொய் இருக்கும் அதுக்காக தான் உண்மை சொன்னாலும் ஒரே ஒருன்னு சொல்லணும் ஒரே ஒரு ரூம்ல தான் படுப்போம் ஒரே ஆளு ஒரு வீட்டுல ரெண்டு ரூம்ல படுத்திருக்கிறதாக உங்க மக பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களையே உங்க வீட்டிலேயே இந்த ரூம்ல பார்த்துட்டு போச்சு மகன் ¡Gracias! காசு எங்க வரைக்கும் கேட்டாங்கன்னு கிட்ட கேளுங்க சரி அதனால இது பீமுக்கு மாவடிச்சு இல்லைன்னா இன்னைக்கு யார் பயான் ஏன் ஏன் செய்யறது இல்ல பொதுவா பயான் என்ன காரணம் சொன்னா பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பிரியாணி பேசினா பயிர் வைப்புங்களா ஒரு தடவை பிரியாணின்னு சொல்லுங்க ஒரு தடவை கூட சொல்ல வேண்டாம் முன்னால பிரியாணி கொண்டு வந்து வைங்க கையில இருங்க வாயில வைங்க சாப்பிடுங்க வயிறு நம்பும் ருசிக்கும் பிரியாணி பிரியாணி நூறு தடவை சொல்லுங்க ஆயிரம் தடவை சொல்லுங்க தொழுகை பத்தி ஆயிரம் தடவை சொல்லியாச்சு தொழுகை தொழுகுங்கிறது யாருக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது ஏமாற்றக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது நுணுக்கமான மசாலாக்கள் தெரியாதுங்க பாக்கி உள்ள பெரிய பெரிய மசாலாக்கள் சாதாரண மசாலாக்கள் எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும் ஆனா செய்யறவங்க எத்தனை பேர் இதை செய்ய வைக்கிறதுக்கு வரி என்ன நான் சொல்ல வந்தா அதுல முசா அலி சலாமுடைய பிசா இதெல்லாம் கேட்கணும் நீண்ட பிசாக்கள் பலி இதுல என்ன நடந்துச்சு மூசாலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க இப்படி நான் தீவிங்கிற காப்பில் அவங்க அப்படியே வழி தவறி போய்கிட்டு இருக்கும் போது ரப்பனா அன்சில் அடைனா மாயுதத்தில் மினசமா சுரை மாயுதாலே வருது அது சூரத்துக்கு மசூர மாயுதான் பேர் ரப்பனா அன்சில் அடைனா மாயுதத்து மினசமா யாரெல்லாம் எங்களுக்கு இப்படி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க முடியாது எங்களுக்கு இருந்து தட்டு இறங்கணும் என்ன இறங்கணும் வேளா வேலைக்கு சாப்பாடு வானத்திலிருந்து அப்படியே செஞ்ச சாப்பாடு எனக்கு ரெடி ரெடிமேடு செஞ்ச சாப்பாட்டுக்கு என்ன சொல்றது செஞ்ச துணிக்கு தான் ரெடிமேடு செஞ்ச சாப்பாட்டுக்கு சரி செஞ்ச சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதான் அத்தனை இங்க புல்லு அதுல நெல்லு பிறகு அந்த ஆடு அதுல கறி இந்த புல்ல புடுங்கி இதுல நெல் எடுத்து நெல்லுல அரிசி எடுத்து அதை கொண்டு தண்ணியில போட்டு அதை வேக வச்சு ஆட்டை அறுத்து தோலை உரிச்சு குடலை எடுத்து அப்புறம் கறி எடுத்து அப்புறம் வேக வச்சு அப்புறம் சாப்பிடணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை அப்படிதான் செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும் அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும் அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும் ஆட்டை படைச்ச அல்லாவுக்கு ஆட்டையும் அரிசியும் சேர்த்து பிரியாணியே தர முடியும் தந்தும் இருக்கிறான் அதில் பூசார இஸ்லாமுடைய கோமுக்கு அல்லாஹால தந்தும் இருக்கிறான் அதுவும் நல்ல பறவைகளுடைய இறைச்சி நல்ல சாப்பாடு வாரத்திலிருந்து காலையிலே சாயந்தரம் ரெண்டு நேரம் தான் சாதாரண சாப்பாடு காலையிலே டிஃபன் வெகு நேரம் வானத்தில் சாப்பாடு வானத்துல சாப்பாடு இறங்குது காலை மாலை தட்டப்படியே இறங்கும் அவ்வளவு பேர் இருக்கும் எவ்வளவு பேர் முசா இஸ்லாம் இருந்தாங்களோ எண்ணிக்கையில கூடுதல் குறை சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் வேண்டிய சாப்பாடு படத்தில் தானா வரும் தட்டு வரும் ஆனா அவ்வளவு பேருக்கு வேண்டிய சாப்பாடு சூடா ஹாட் கேஸ் ஹாட் கேஸ்ல போட்டு வச்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்டு வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை இதுவும் நடந்துச்சு அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்து வச்சிருக்கிறான் இன்னைக்கு நமக்கு செய்வான் செய்வான்ல ஆனால் அல்லா தால பார்க்க விரும்புறது என்ன நான் அரிசி வரைக்கும் படைச்சு தந்துருவேன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் நான் செஞ்சிருவேன் ஒரு நீ செய்யணும் அந்த அரிசியை எடுத்து தண்ணியை போடணும் நான் ஆடு வரைக்கும் படைச்சு தந்துருவேன் அந்த ஆட்டை எடுத்து இறைச்சி எடுத்து சட்டியில போடணும் இப்ப இதை செய்துட்டு சாப்பாட்டு ஆக்கிட்டு நான் ஆக்கனேன்னு சொல்லுவியா அண்ணா கொடுத்தான்னு சொல்லுவியா இதான் அல்லாஹ் பார்த்து தொண்ணூத்தொன்பது பேர் அதான் அல்லா செய்துட்டான் ஒரு அரிசி உண்டாக்குறது எத்தனை வேலை செய்யணும் தொண்ணூத்தொன்பது இல்லை இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இல்ல லட்சக்கணக்கான வேலை செய்யணும் அவ்வளவு வேலை செய்த ஒரு அரிசி வரும் அதே போல ஒரு ஆடு உண்டாக்குறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் இல்ல கோடிக்கணக்கான வேலை செய்யணும் அதுக்கு பிறகு ஆடு வரும் இவ்வளவு வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டான் இப்ப அரிசி தண்ணியில போடணும் இறைச்சியை போடணும் அதை சோறாக்கணும் அவ்வளவுதான் இதை செய்துட்டு அல்ல பாக்குறான் பல்யந்துரில் இன்சான் தாமகு பல்யந்துரில் பல்யந்துரில் இன்சான் இல்லா தாமி أنا صببنا الماء صبا وشققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا கொஞ்சம் படிச்சு பாருங்க குரான் எடுத்து குரான் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புறான் பாருங்க இந்த பூமியை விதையில போட்ட ஒரு பூமி விதை பூமியில விதை போட்ட உடனே நெல்ல போட்ட உடனே நெல் என்ன ஆயிடும் அழுகி போயிடணும் பூமிக்குள்ள போன பொருள் எல்லாம் அழுகி போயிடும் நெல் அழுகி போயிடணும் நெல் அறிய அப்படி இருந்தா ஒண்ணும் இல்லாம போயிடணும் ஆனால் என்னுடைய சக்தியை தொழில் சொல்றோம் இதை தோல்னு சொல்றோம் அதனுடைய வகையை பொறுத்து கொஞ்சம் கெட்டி லேச பொறுத்து சொல்றோம் அப்ப இப்ப ஒரு மூடி வெறும் வாழைப்பழமா காட்சி செஞ்சு வச்சுங்க மரத்துல தோல் இல்லாம வாழைப்பழம் தோல் அதனால சகோதரர் சுகமர் அல்லா அத்தால சுகமா இருக்க வைக்க விரும்பணும் சுகமா இருக்கிறதுக்கு வழி என்ன அதையும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான் சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் இஸ்லாம் சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் ஈமான் சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் தொழுகை சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் நோன்பு சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் சக்காத்து சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் அஞ்சு இந்த அஞ்சுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு அஞ்சுக்குள்ள ஐநூறு இருக்கு ஐயாயிரம் இருக்கு அஞ்சு லட்சம் இருக்கு அஞ்சு கோடி இருக்கு அஞ்சு மில்லியன் இருக்கு அஞ்சு பில்லியன் இருக்கு அஞ்சுக்குள்ள அஞ்சு பில்லியன் இருக்கு எல்லா சட்டங்களுக்கும் இருக்கும் இந்த அஞ்சையை சரியா நடத்தினால் முதலாவது முதல்ல வந்துடணும் ரெண்டாவது ரெண்டாவது வந்துடணும் மூணாவது வந்துடணும் நாலாவது வந்துடணும் அஞ்சாவது வந்துடணும் அஞ்சு சரியா வந்துட்டா இந்த உலகத்தில் சுகம் தான் இல்லையானால் நீங்கள் தவறான வழியில் போகிறீர்கள் அதான் குரான் எல்லாம் கேட்கிறாங்க அந்த ஆயத்து வாச்ச பயில தகவோ நீங்க செல்கிறீர்கள் அல்ல கேட்கிறான் அங்கைகளை கேட்கல பயில எங்கே செல்கிறீர்கள் வெற்றியில் நினைத்துக் கொண்டு நீங்கள் தோல்வியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் கேவலத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் பெருமை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லா வகையான ஆட்சியும் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லா வகையான துரதிஷ்டமான கேவலங்கள் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதைத்தான் கண்ணியத்தினுடைய பாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே செல்கிறீர்கள் சோதர்களே நம்ம பார்த்து மட்டும் எல்லாம் கேட்கல பூரா உலகத்தை பார்த்து நான் கேட்கிறோம் பாயினத்தது ஹபூன் எங்கே செல்கிறீர்கள் கடைக்கு போறவங்க பார்த்து நான் கேட்கலாம் எங்கே செல்கிறீர்கள் நீங்க நாளைக்கு கடைக்கு போகும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு போகணும் எங்க போறேன் நான் நான் எங்க போகணும் தொழுகிற நேரம் அந்த வாங்க சொன்ன பிறகு இருந்தால் நான் கடையில உட்கார்ந்து இருந்தா என்னுடைய மனம் கடையில வேகமா போய்கிட்டே இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்ப நான் கேட்கறது அபூன் நான் எங்க போறேன் நான் போக வேண்டிய இடமே மஸ்ஜித் இப்ப நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன் ரமலானுடைய காலத்தில் நான் இருக்க வேண்டிய இடமே மசித் சகோதரர்களே சாதாரணமாவே ஒரு ஆம்பளை இருக்க வேண்டிய இடம் மசித் தான் வீடு பொம்பளைக்கு தான் வீடு பொம்பளைக்கு தான் ஆனா நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் எங்க சுத்தினாலும் சரி எனக்கு வீட்டுக்கு போனா தான் என்ன வீட்டுக்கு போனா தான் தான் திட்டு வாங்க முடியும் வெளியே திட்ட வாங்க முடியும் எங்க சுத்தினாலும் சொல்றாங்க நான் படுக்கிறதுக்கு எங்க போகணுமா வீடு இந்த படுக்க சுகமா அது சேர்ந்துதான் மனிதனுடைய அறிவை மருங்க செய்து வீடு பெண்களுக்கு நமக்கு எப்ப சாப்பாடு தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம் எப்ப படுக்கிற தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம் எப்ப வீட்டுல வேலை தேவை வருதோ வீட்டுக்கு போவோம் பாக்கி உள்ள நேரங்களில் தொழில் செய்வோம் உத்தியோகம் பார்ப்போம் அதிலே நேரத்தை மிச்சப்படுத்தி மசித உட்கார்ந்து அல்லாம வியாபாரம் செய்து கொண்டிருப்போம் மசிதை பத்தி ரசோல்லா சொல்லும் போது சொன்னாங்க மீனுக்கு தண்ணி மாதிரின்னு சொன்னாங்க மீனுக்கு தண்ணி மாதிரி தண்ணி எடுத்து வெளியே போட்டா எப்படி மீன் திரும்ப தண்ணிக்கு வர துடிக்கும் இல்லையா அதே போல ஒரு மோமின் மசித விட்டு வெளியே போனா மசிதுக்கு வர்றதுக்கு துடிக்கணும் மசிதில் உள்ள உட்காந்துக்கிட்டு நான் எப்ப வெளியே போவேன்னு துடிச்சா இது நான் சொல்ல மாட்டேன் ரசூல்லா சொன்னது சொன்னா இது முனாஃபித்தனுடைய அடையாளம் சொன்னா கூட பரவாயில்லை இன்னல் முனாஃபிகீன பித்தர்க்கில் அஸ்பல் முனாஃபிகீன்கள் நரகத்திலே ஆக மோசமான இடத்திலே இருப்பார்கள் முனாஃபிகோட அடையாளம் மசிதுக்குள்ள வந்ததற்கு சந்தோஷம் மசிதுக்குள்ள என்ன செய்யறது தொழுக வேற இந்த வேறேங்கிற வார்த்தை சேர்ந்த பாருங்க தொழுக வேற போக வேண்டியது இருக்குது தராவீகுக்கு வேற போக வேண்டியது இருக்கு நீ ஜும்மாவுக்கு வேற என்ன வேற இந்த வேறேன்றாலே அது வேண்டாததுன்னு அர்த்தம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இருக்கும்போது எங்க அண்ணனோட மச்சான் வேற வந்துட்டாரு அந்த என்ன வேற அப்புறம் கூட சொல்றாங்க அவர் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அவரு வேற நாலாவது யாரும் இருக்காருங்க அவரு வேற அடிச்சு உதச்சு கொள்ளணும் போல இருக்கு பார்த்தாண்டால தொழுக வேற போக வேண்டியது இருக்குது புறாட வேற ஓத வேண்டியது இருக்கு தராவியில இருபது ரக்காத்து வேற தொழுக வேண்டியது இருக்கு அதுக்கு பிறகு மூன்று ரக்காத்து வித்திருவாஜிக்கு வேற ரொம்ப பள்ளி வாசல்ல நான் சொல்லக்கூடாது சொல்றது இல்லை ரொம்ப வாசல்ல ஓதுறாங்க ஆதித்து திரு ராகமுல்லா நம்ம கபரக் முல்லா கபரக் முல்லா ஓதுறாங்க என்ன ஓதுறா தப்பு தவறு ஓதவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி தெளிவா எப்போது கேட்டு கட்டாயமா செய்யணும் உலமாக்கள் செய்ய வைக்கணும் உலமாக்கள் கேட்ட சொல்றாங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி கேட்காம இருப்பீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க குழந்தை பிள்ளை இருக்குது சொன்ன விஷயம் தெரியாது இருக்கு ஒரு பஸ் அடம் பிடிக்குது அப்ப போய் அதெல்லாம் அடம்பிடிக்கூடாது அந்த தப்பு அதனால அந்த பொருளை கொடு அப்படின்னு கொடுங்க கொடுத்துருமா அது அப்ப என்ன செய்யணும் அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பணும் வேற ஏதாவது சொல்லி எப்படியாவது அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டோம்னா பிறகு அந்த குழந்தை அந்த அடம்பிடிக்கிறது இருந்து நீங்கிடும் அதான் நம்ம மொழி இருக்கு அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா கபரகம் இல்லாதவங்க என்ன அர்த்தமாகும் அதே மாதிரி அழுத்த வேண்டாத அழுத்தி அழுத்த வேண்டியதை விட்டு என்னென்னமோ ஓதுறாங்க அது கடைசி எனக்கு பார்த்தா அது அரபி பாச மாதிரி கூட தெரியும் சில பள்ளிவாசல வேற பாச மாதிரி தெரியும் தயவு செய்து ஓதுறவங்க கிட்ட எல்லா பள்ளிக்கும் சொல்றேன் இந்த பள்ளி அந்த பள்ளிங்கிற வித்தியாசம் நிறைய பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு இவங்க ஓதுறாங்க அவித்திரு ரஹமத்துல்லா அவித்திருன்னு சொன்னா வித்திருதானா வித்திரான்னு அர்த்தம் தொழுக போவது வித்திரா அப்படின்னு அர்த்தமாகுமே தவிர தொழுவு போவது வித்திருன்னு அர்த்தம் அல் வித்திருன்னா வித்திருன்னு அர்த்தம் அவித்திரு நாம் வித்திரா தொழுக போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பின்னால் என்ன சொல்றது ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா சோழர்கள் அல்லாஹால சுகமாக வைக்க விரும்புகிறார்கள் கேட்கிற பாயினத்தது ஹபு நீங்கள் எங்கே போகிறீர்கள் இன்னும் எல்லா திக்கரும் எல்லா ஆடலையும் நீங்கள் போக வேண்டியது குரானின் பக்கம் நீங்கள் போக வேண்டியது குரானின் பக்கம் அதனாலதான் இது துறை சொன்ன பாயினத்தது ஹபுனு துறை இன்னும் எல்லா திக்கரும் எல்லா ஆளுமே கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்க ஏதோ பயான் கேட்டோம் ரசிச்சோம் போனோம் பாருங்க பயான் பாட்டல்ல பயான் என்னல்ல கொஞ்சம் இதை யாபம் வைக்கிறீங்களா பயான் என்னல்ல பாட்டல்ல பாட்டு கேட்கலாம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்கிறான் நல்லா இருந்துச்சு கையேந்தனான யாராவது என் கையேந்தனாங்களா அவன் இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு யாராவது கையேந்தனாங்களா பாத்திமா வழி நடக்க நம்ம எந்த பாத்திமாவா நடந்துச்சா பாட்டு அது பயான் பாட்டு இல்லை பயானை பார்த்தா கேட்டா தியாமத்தில் பயான் சொன்னவரும் பிடிக்கப்படுவார் பயான் கேட்டவரும் பிடிக்கப்படுவார் சகோதரர்கள் பயான் சொல்றவருடைய கடமை எப்படி சொன்னா ஜனங்களுடைய மனசுல பதியுமோ அப்படி சொல்லணும் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு அந்த வழியிலே செல்லுங்கள் அதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வழி வேறு வழியிலே செல்லாதீர்கள் அப்படி சென்றால் அவர்களை பார்த்துதான் அல்லா கேட்கிறான் அவர்களை பார்த்தா நல்லா கேட்கிறான் எங்க செல்கிறீர்கள் நீங்கள் நரகத்தை நோக்கியா செல்கிறீர்கள் நீங்கள் கேவலத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அநீதியை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அக்குழியத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் இழுமை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அதிர்ஷ்ட விளப்பதை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அவாக்கியத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் தோல்வியை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் அதரவாதாரத்தை நோக்கி செல்கிறீர்கள் இல்லை நீங்கள் நேரான வழியிலே செல்ல வேண்டுமானால் அல்லாஹ் இருக்கிற வழியிலே செல்லுங்கள் சிராத்த செல்லுங்கள் குரான ஒரு தடவை ஜின்னு கேட்டுச்சு ஜின்னு ஒரு இருக்கு ஆனா இப்படி சொன்ன உடனே சில பேர் ஜின்னு பிடிக்கிறது பேய் பிடிக்கிறது இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிருவாங்க இந்த காலத்தில் இருக்கிற பேயெல்லாம் நம்மள வந்து பிடிக்கிறது இல்லை நாம அதை பிடிக்காம விட்டா போதும் பேய் பிடிக்கிறது ஜின்னு பிடிக்கிறது உண்மை அது முன்ன காலத்துல இப்ப இருக்கிற காலத்துல எந்த பேயும் நம்மள வந்து பிடிக்காது கருதி அது கஷ்டப்படும் நம்மகிட்ட நம்ம என காலத்தால் மில்லேரியத்தில் இருக்கிறோம் நம்ம காலத்தால் நம்ம முன்னேறி இருக்கோம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எப்படி பேயுதுன்னு அந்த பேய்க்கு என்ன ஜீன் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒரு பேய் உற்பத்தி பண்ண முடியுமா இது அப்படிப்பட்ட பேய் இருக்கு உலகத்துல அதனால எந்த பேயும் இந்த காலத்துல பிடிக்கிறது இல்ல நம்பாதீங்க எந்த ஜின் இந்த காலத்துல பிடிக்கிறது இல்ல ஆனால் ஜின் என்று ஒன்று இருக்கிறது சூரத்து ஜின் ஒரு ஆனால் ஜின்னுடைய சூரத்திலே ஒரு சூரத்து இருக்கு இன்ன குல் ஓகை இலை அன்ன புஸ்தான் அப்புறம் ஜின் فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به பலன் நுஷ்ரக பிரப்பினா அஹதா ரசூலுல்லாவுக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அது தனியாக இருக்கிற ஒரு இடம் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே ஒரு தனியா இடம் எதுக்கு போனாங்க என்ன போனாங்க இப்ப அது தேவையில்லை அப்படி தனியா போனாங்க ஜின்னுக்கு தவளிகை செய்ய சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லவும் செஞ்சா அதுக்கும் போனாங்க ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தாலா சொல்ற விஷயத்துல ஜின்னு குரான் ஷரீஃப் போதுறத கேட்டுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் ஷரீஃப் போதினார்கள் ஜின்னு கேட்டுச்சு ஆனால் ஜின்னு கேட்டது ரசூலாவுக்கு தெரியாது ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஊகை இலக்கிய எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது அந்த ஹுஸ்தனா நபரும் ஜின் ஜின்னு ஜின் ஜின்னிலிருந்து ஒரு கூட்டம் குரான் ஒரு இதை கேட்டது நான் குரான் ஒரு இதை ஜின் கூட்டம் கேட்டது என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது ஜின்னு கேட்டதை நான் பார்க்கல ஜின்னு கேட்டதுன்னு எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது கேட்டது குரான் ஓதுறதை கேட்டுட்டு நம்மளும் கேட்டவங்க இல்ல நம்மளும் தராவையில கேட்கிறோம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பூரா குரானை ஒட்டு மொத்தமா கேட்க சொல்றோம் அதுதான் ஒரு வச்சு நம்ம ஓதறது ஒரு தடவையாவது பூரா குரானை ஒட்டு மொத்தமா காது கொடுத்து நல்லா கேட்கணும் குரான் தான் கேட்கறது ஒண்ணு கேட்கவே கூடாது தட்பீர் கட்டி நின்றதுலேருந்து குரான் சுத்தமா காதல விடுகிறோம் நல்ல சத்தமா ஓதுறாரு சத்தம் பத்தவே மைக் வச்சிருக்கிறோம் குரான் மட்டும்தான் கேட்கணும் விளங்க முயற்சி பண்ணணும் அர்த்தம் தெரியாதவங்க அர்த்தம் கேட்க முயற்சி பண்ணணும் ஆனா நம்ம கேட்டதுக்கு பிறகு என்ன செய்யும் இங்க இருந்து கேட்டுட்டு வெளியே போறோம் கேட்டமா இல்லையா அதுவே வேற விஷயம் இப்ப நான் அதை பத்தி பேசுறேன் அதுல ரொம்ப நேரம் ஆகும் நான் ரொம்ப விஷயத்தை விட்டுக்கிட்டே போறேன் ஏன்னா இப்ப அதை ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்க பள்ளிவாசல் நல்ல வேலை பெரிய கடியாரம் வச்சிருக்காங்க வாட்சே தேவையில்லை ஐயா நிறுத்துன்னு அதை வச்சிருக்கிறதே அர்த்தம் அதை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதான் சபையில் நடக்கிறத காண உருதுல முஷாரான்னு சொல்லி அப்ப பார்த்தா ஆஹாக்கு உருதுல வாகுவான்னு சொல்லும் அவர் படிக்க படிக்க ஒரு என்ன ஆஹா ஆஹாங்கிறது எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு இருக்கா இல்லீங்களா ஆஹாங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்குங்க அதே போல தாஹா கல்வில ஈமான் வந்துருச்சு அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கு காஃபல் குரானில் மஜீத் காஃபுங்கிறது வெறும் காஃப் தான் சூரிய காஃபல் இருக்கிற காஃப் இருக்குது அதே போல நூல் நூல் தளம் அதுல அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு சகோதரர்களே அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு எப்படி ஒருத்த துப்பாக்கியை காட்டுறான் துப்பாக்கிய சுற்று வேண்டாம் நிஜமா துப்பாக்கி என்ன துப்பாக்கி நிஜமா துப்பாக்கி உள்ளுக்குள்ள குண்டு இருக்கு நெஞ்சுக்கு நேரா இருக்கு சுற்றுவேன்னு தான் சொன்னான் கருவாடு அடுப்புல போட்டு சுட்டாலும் சுடுறதா அப்பளத்தை சுட்டாலும் சுடுறதா அந்த சுடுறதுக்கு இந்த சுடுறதுக்கு இவனுக்கு என்ன அங்க அதை சுடுறதுக்கு வார்த்தையை கேட்டே இவனுடைய ஹாஸ்டல் நின்று போயிட மாதிரி ஆயிரானா ஒரே ஒரு வார்த்தை தானே ஏன் இவ்வளவு பெரிய வேலை செய்யுது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் விளங்கினா வேலை செய்யும் நமக்கு வார்த்தையுடைய அர்த்தமே விளங்கல அலமதுல்லா இரபில் ஆலமின் ரஹ்மான் மாலிகமதி ஓதுங்க வேகமா ஓதுங்க நாங்க போகணும் அஜரத்து விழுந்து அடிச்சு ஓதி எனக்கு தராவியில் எப்படி தெரியுதுன்னு சொன்னா இந்த ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு ஒரு நாள் தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு போற மாதிரி விழுந்து போட்டது விழுந்தாரா விழுந்தா எல்லாம் நம்ம போறவங்களும் அவர் எந்திரிச்சுவார் எந்திரிச்சுட்டாரு நம்ம தொழுகே கூடாது அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு நமக்கு ஐம்பத்தி ஆறு ஆகுங்க போச்ச முழங்காது பீஸ் போயிருக்கு நம்ம என்னங்களா பம்பாயில் போய் நடத்துறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே ஒரு நாள் ஓடுறாரு இங்க சனாவத நேரம் இல்லை தனாது இல்ல போல இருக்கு தனாதி தொலைக்கு தனா இல்லைன்னு நினைக்கிறேன் கேட்டு பார்க்கணும் ஆபிதுகள்கிட்ட செலவாத்தும் இல்லை நான் யாரை கூட சொல்லல ஜனங்களின் காரணமாகத்தான் இவன் அப்படி தொழுவு வைக்கிறான் இவர் இந்த வருஷம் கொஞ்சம் நீளமா தொழுவு வச்சு அடுத்த வருஷம் மீட்டிங்ல பேசுவாங்க யாரை கூப்பிடுறது ஓடுறதுல தான் ஓதனாரு ஓதனதல்ல இல்ல சகோதரர்களை நிம்மதியா தொழுகணும் நான் விரும்புறேன் உண்மையில ஆசைப்படுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசணும் நிம்மதியா தொழுகணும் அமைதியா ஒன்றரை மணி நேரம் ஆகட்டும் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் இருபது ரக்காத்துக்கு தப்பில்லை அமைதியா தொழுகணும் அப்படி ஒரு இடத்துல தொழுக வைக்கிறோம் நம்ம எல்லாரும் தொழுகணும் யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி செய்யலாமா அப்படின்னு பேசணும் ஆனா வந்து என்ன செய்யறதுக்கு செய்யலாமான்னு பேசுறோம் வீட்டுல நம்ம ஒரு காரியம் செய்யலாமான்னு பேசினா வீட்டுக்காரங்களாம் ஒத்துழைச்சா தானே செய்ய முடியுங்க வீட்டுக்காரங்க ஒத்துழைக்கணும் அந்த காரியம் செய்ய முடியாது இல்லையா அது மாதிரி தான் ஜனங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒத்துழைச்சா செய்யலாம் இல்லாட்ட செய்ய முடியாது உண்மையில நிம்மதியா தொழகணும் அமைதியா தொழகணும் அல்லாஹாலா அந்த நூன் என்று சொன்னது தாகா என்று சொன்னது இது போல எத்தனையோ வார்த்தைகள் அந்த ஜின்னு கேட்டுச்சு அது போய் சொல்லுச்சு இன்னா சமீனா புராணன் அஜபன் அஜவனுக்கு தான் இதை நான் சொன்னேன் ஆச்சரியமான புராணம் அந்த புராணம் நேர்வழி ருஷ்தின் பக்கம் நேர்வழி காட்டுகிறது ருஷ்டுன்னு சொன்ன சரியான பாதை சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறது நாங்கள் அவ்வளவு பேரும் கொண்டோம் கொண்டுங்கள் நம்ம எங்களுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஷிர்க்கு செய்ய மாட்டோம் ஜின்னு கேட்டுச்சு உடனே ஈமான் கொண்டுச்சு ஆனால் நாம் அதை கேட்கிறோம் புராண கேட்கிறோம் ஈமான் ஈமான் வலுவாகிறதும் இல்லை ஈமான் பலமாகிறதும் இல்லை ஈமானை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை சோதரே எல்லாத்துக்கும் அசல் ஈமான் அல்லாஹ் அஞ்சு கடமை ஆக்கியிருக்கிறான் இந்த அஞ்சு கடமைக்குள்ள நான் சொன்னேன் ஐயாயிரம் கோடி இல்ல அதுக்கு மேல அடங்கியிருக்கு கணக்கில்லை எவ்வளவோ அடங்கி இதுக்குள்ள முதல் விஷயம் எல்லாம் அந்த அஞ்சு கடமை சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன் அஞ்சு கடமை அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல முதல்ல அல்லாஹ்வை நம்பணும் அல்லாஹ்வை நம்பணும் கருத்து அல்லாவத்தான் நம்பணும் அல்லாஹ்வை நம்பறதுக்கு கருத்த வேற எதையும் நம்ப கூடாது அல்லாஹ்வை நம்பறதுக்கு அர்த்தம் வேற எதையும் நம்ப கூடாது அல்லாஹ்வை நம்பறதுக்கு அர்த்தம் நான் என்னையும் நம்ப கூடாது நான் உங்களை நம்ப கூடாது நான் என்னை நம்ப கூடாது நான் என் குலத்தை நம்ப கூடாது நான் உங்க குலத்தை நம்ப கூடாது ஹதீஸ்ல வந்திருக்கு அல் கினா அல் அயாஸ் மிம்மா பி ஐதின் நாஸ் செல்வம் செல்வம் பேரு தெரியுங்களா மற்றவர்களிடத்தில் வருவதை எதிர்பார்க்காமல் இருப்பதற்கு பேர் தான் செல்வம் மற்றவங்க கையிலிருந்து அது யாசகமாகவோ அல்லது வேறுவகையாகவோ அல்லது தர்மமாகவோ அல்லது வேறு ஏதாவது வழியோ மற்றவங்க எப்படியாவது காசு எங்கு எதிர்பார்க்காத ஒரு மனிதன் அல்ல கொடுத்தா சரி இல்லாட்டா இல்லை எங்கு அல்லாவை நம்பி வாழ்வதற்கு பெயர் தான் செல்வம் சீமா தன்மை இல்ல எவ்வளவு லட்சம் இருக்கு கோடி இருக்கு ஆனா இன்னமும் என்ன செய்யறாங்க இல்ல சொல்லி பாருங்க ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி இப்ப என்ன தேதிங்க நடக்கும் போது இருபத்தி முப்பதா இருபத்தி ஒன்பதா அஞ்சரை கோடி ஆபீஸ் முப்பதாம் தேதி அஞ்சரை கோடிங்களாம் நான் சொல்றேன் அஞ்சரை கோடியும் அஞ்சரை பைசாவும் சமம் அல்லா நாடினால் அஞ்சரை கோடி கையில வாங்கினவுடன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவான் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் டென்த்ல ஃபெயில் பரவாயில்லை பிஎஸ்சி ஃபெயில் பரவாயில்லை கிட்னி சோதரர்களே நான் விளையாட்டுக்கு சொல்றேன் அல்லா ஆக்கிட்டு ஆயிரும் ஒரு ஆபீஸ் இருந்தார் முன்னொரு காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலே எங்க ஊர் பக்கத்து ஊர்ல தொலைவு வச்சுக்கிட்டு இருந்தா தொழுக வச்சு கொண்டிருக்கும் போது அவர் பேச தொழுக முடியாம ஓட முடியாம போச்சு சரி என்ன ஏதோ நிறுத்தி தாத்தவர்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு பேசினா அவரால் பேசவே முடியல அதோட பேசணும் அது நின்றதா இது வரைக்கும் பேசவே இல்லை ஓதிக்கிட்டு இருந்தவர் ஹாபிஸ் பேச முடியல ஏன் பேச முடியல பேச வைக்கணும்னு நான் சொல்லல ஏன் பேச முடியலன்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும் டாக்டர்கள் நம்ப தயார் இல்லையா நான் நல்லாத்தான் நம்புவேன் அவனை நம்ப மாட்டேன் எந்த டாக்டர் நம்ப மாட்டேன் எந்த விஞ்ஞானியை நம்ப மாட்டேன் உலகத்தில் இருக்கிற செல்வந்தரை மாட்டேன் இந்த பணக்காரன் நம்ப மாட்டேன் உலகத்தில் இருக்கிற இந்த சக்தி நம்ப மாட்டேன் இந்த வல்லரசை நம்ப மாட்டேன் எந்த பணத்தை நம்ப மாட்டேன் கோடி நம்ப மாட்டேன் மில்லியனை நம்ப மாட்டேன் பில்லியனை நம்ப மாட்டேன் அல்லாஹத்தை நம்புவேன் ஆனா சோதர்களே நாம அல்லாத நம்ப பணத்தை நம்பினா கூட பரவாயில்லை பணத்தை நம்பறது இருக்கு தங்கத்தை நம்பறது என்ற நிறைய தங்கம் இருக்குது பணம் இருக்குது லட்சம் இருக்குது கோடி இருக்குது நம்புறதுங்கிறது ஒரு வகையில் இருக்கு அதாவது ஏதாவது சமயத்துல செய்யற மாதிரி தெரியும் ஏன்னா பஸ்ல ஏறி பணம் கொடுத்தா தான் டிக்கெட் கொடுக்குறாரு அதனால பாத்தீங்கன்னா பணம் தான் டிக்கெட் தருது பணம் தான் டிக்கெட் தருது அதே மாதிரி பர்த்டே ஏறிக்கிட்டு ரயில்ல பர்த்டே ஏறணும் பர்த்ல ஏறினா முதல்ல கேட்பா பணம் இருக்குதா ஒரு பர்த்துக்கு முப்பது நாற்பது ரூபா ரூபாய் ரூபா இருக்கிறதா தான் பர்த்து கிடைக்குது ஆகினா பணம் ஒண்ணு செய்யற மாதிரி தெரியுது ஆனா அதுவும் செய்யல அதெல்லாம் அல்லதான் செய்யறான் அதெல்லாம் செய்யறான் ஆனால் பணத்தின் மூலமாக தான் செய்யறான் அவ்வளவுதான் மருத்துவ மூலமா எல்லாம் செய்யறான் பணத்தின் மூலமா எல்லாம் செய்யறான் அதுவாக செய்யற மாதிரி தெரியுது ஒண்ணுமே செய்யாத வஸ்து கூட நம்ம தயாருங்களே ஒரு தடவை போய்கிட்டு இருந்த கார்ல டிரைவர் கார் நிறுத்திட்டார் சார் ஏங்க நிறுத்திட்டீங்க ராத்திரி பன்னெண்டு மணி எங்க போய்கிட்டு இருக்கிறோம் சார் நிறுத்திட்டார் ஏங்க நிறுத்திட்டேன் பூனை வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போயிடுச்சு குறுக்க நான் கேட்டேன் அடிபட்டுச்சான் இல்ல அதுக்கு நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் போங்க இந்த பூனை குறுக்க போன கெட்ட காலம் சொல்லி பூனைக்கு கெட்ட காலம் அடிபட்டான் நமக்கு இல்ல அதுல வேற சாஸ்திரம் இருக்கிறான் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போனா நல்லதான் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போனா கேட்டு பூனைக்கு தெரியுமா அதை விட மோசங்க பள்ளி அது கத்திக்கிட்டே இருக்கும் ஆண் பள்ளி பொட்ட பள்ளி கூப்பிடுறது கத்தும் கத்துறதெல்லாம் அதுதான் கத்துது நம்மளும் அதுக்குதான் அது கத்துது ஆண் பள்ளி பொட்ட பள்ளி கூப்பிடுறது கத்துது அதே மாதிரி இந்த மின்மினி பூச்சி வெளிச்சம் காட்டுதுங்களா அதுவும் அதுக்கு தான் நிறைய வஸ்து இருக்குது குயில் கூப்பிடுறது அதுக்குதான் மயில் ஆடுறது அதுக்குதான் இந்த ஆண் பள்ளி கத்தும் இப்ப நம்ம பேசுற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது அது கத்திருச்சா நல்ல நேரம் காரியம் நடக்கும் கூறு கட்ட முந்தக காரியம் எப்படி நடக்கும் பள்ளிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டார் அல்லா நடத்தினா நடக்கும் அல்லா நடத்துற இந்த பள்ளி என்ன செய்ய சகோதரர்களே சொல்லலாமா ஒரு மூமினுடைய வாயில ஒரு இடத்துல கல்யாணம் வைக்கணும்னு சொன்னாங்க வயிறுன்னு சொல்ற நான் அல்லா தலை என்ன மன்னிக்கணும் என்ன கேட்ட சில விஷயங்களை சகிக்க முடியல கேட்க முடியல சொல்றது கூட்டம் நடக்குது விசேஷம் கல்யாணம் வைக்கிருந்தாங்க அந்த கூட்டத்தில் சரி கல்யாணம் வச்சிருவோம் எப்போ வைக்கலாம் சனி சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மகிழ்வு வரைக்கும் இருக்கு சரி கடைசி நேரத்தில் வச்சா தோ வந்து நிக்கா எழுதிடலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறகு ஒருத்தர் வந்தாரு சொல்லுங்க சனிக்கிழமையே வச்சிடலாம் சொல்லுங்க நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்டா நமக்கு கூட்டம் முடியும் போது கல்யாண சம்பந்தம் நிக்கா சம்பந்தமா சொன்னத்தான முறையில செய்யணும் என்ன தம்பி நிக்கா என்ன முறையில் செய்யணும் சுண்ணத்தான முறையில் செய்ய நீங்க செய்யும்போது செய்றீங்களா சரி கேளுங்க என்ன சுண்ணத்துன்னு கேளுங்க அதை கேளுங்க சுண்ணத்தான முறையில் செய்யணும் எளிமையா செய்யணும் இபாதல்லா அதீசில வருது இய்யாக்கும் வத்தனஉம் ஃபைன்ன இபாதல்லாஹி சுகவாசத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் சுகமா இருக்கணும் எதா இருந்தாலும் சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் அப்படின்னு அதை நான் எச்சரிக்கிறேன் ஏனென்றால் அல்லாஹுடைய அடியார்கள் சுகத்தை விரும்புவதில்லை சுகம் கிடைச்சா சரி இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படுறதில்லை இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு இன்னும் விதாதத்த ஈமான் எளிமையும் சாதாரணத்தன்மையும் ஈமானோடு சேர்ந்தது சாதாரணமா இருக்கணும் தமிழ் சொல்றாங்க பாருங்க அது என்ன என்ன என்ன பாஷையும் தெரியல அப்படி பந்தாவா இருக்கலாம் அல்லாக்கா பந்தாவன் கர்றஹோ என்ன பந்தா நம்ம பந்தா அல்லாவுடைய பந்தா அல்லாவுடைய அடிமை அழிமையாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் சாதாரணமா இருக்கணும் நம்ம பார்த்தா ஒரு பெருமை தெரியக்கூடாது இன்னொரு அதிசயம் இருக்கு அல் அக்கலும் அல் ஹாதிமி மின தவாதம் நம்முடைய வீட்டு வேலைக்காரர்களுடனே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது தவாதுறையில் இருந்துள்ளது பதிவில் இருந்துள்ளது வீட்டு வேலைக்காரங்க சாதாரணமானவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட உட்கார சாப்பிடுங்களா எல்லாம் சாப்பிடுறது வேலைக்காரர்கள் தனியா சாப்பாடு போட்டு அப்படி மூளை உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு தெரியும் இல்ல வேலைக்காரர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது தவாவில் இருந்து உள்ளது எளிமையில் இருந்து உள்ளது பணிவில் இருந்து உள்ளதுன்னு சொன்னாங்க பிறகு தன்னை பத்தி சொன்னாங்க நான் கொடுக்கமா ஏ குழு அப்து ஒரு அடிமை சாப்பிடுவது போல நான் சாப்பிடுகிறேன் சொன்னான் அப்படிதான் சாப்பிட்டாங்க ரசூல்லா சீக்கிரமா சாப்பிடணும் எளிமையாக சாப்பிடணும் சாதாரணமா சாப்பிடணும் நிக்காக நிக்கா சனிக்கிழமை வைக்கலாம்னு சொன்னா அவர் ஒருத்தன் வந்து மெதுவா வந்து சொல்ற காதுல சொல்றது ஒண்ணு இருக்குது காது பக்கத்துல வந்து சொல்றது சில பேர் ரகசியம் சொல்றேன்னு சொல்லி பக்கத்துல வந்து வாயில வச்சு சொல்லுவாங்க இந்த வாய் பக்கத்துல வந்து காதுல சொல்லணும் பக்கத்துல வந்து நான் சொல்ற விஷயத்தை எங்க நேரா பாத்துக்கிட்டு வாயில வாய் வச்சு சொன்னா என்ன செய்யுங்க அப்புறம் காலத்திற்கு அவர் திரும்பிக்கிறார் அப்புறம் நம்ம வாய்ப்பு என்ன பண்றது நம்ம அப்படியே இருக்கிறாங்களோ இவர் காதல வந்து சொன்னாரு வந்து அத சொல்றது காதல சொல்றது ஒண்ணு இருக்கு பிறகு அதுலயே மெதுவா சொல்றது ஒண்ணு இருக்குது அப்புறம் குசுகுசுன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு அது மெதுவை விட மெதுவது குசு குசு குசுன்னு சொன்னார் என்ன கேட்டோம் இல்லைங்க கடைசி நேரத்தில் வச்சா லேசு அப்படின்னா அப்புறம் ஒருத்தர் வந்தார் அப்புறம் ஒருத்தர் வந்தார் இப்ப கடைசி பிடிச்சு பார்த்தா தெரியுது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை இருந்து ஆறு வரைக்கும் ராகு காலம் ஒருத்தர் வந்து இந்த ரகசியத்தை சொன்னார் இது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை இருந்து ஆறு வரைக்கும் ராகு காலம் அந்த நேரத்தில் நிக்கா நடத்த வேண்டாம் அதுக்காகத்தான் சொல்றாங்க இல்லையே நமக்கு சூரியன்லாம் இருக்க பகல் காலம் தானே அது ராகு காலம் இல்லையே அது எப்படி ராகு காலமாகும் ஞாயிற்றுக்கிழமை கடன் இழப்பது செய்யுமா லா தசுப்பு தகர் பயணியான லா தசுப்பு அனைத்தையும் காலத்தை ஏசாதீர்கள் ஏனென்றால் நான் தான் காலம் அல்ல சொல்லுகிறான் எந்த கடமை எதுவும் செய்யாத சகோதரர்களே நம்மகிட்ட இருக்கிற அதாவது நகோசத் கெட்ட தன்மை முசீபத் நம்மகிட்ட இருக்கிற முசீபத் என்னங்க தொழுகாமல் இருந்தால் அது முசீபத் அல்ல சொன்னபடி நடக்காம இருந்தால் அது முசீபத் பாருங்க ஹதீஸ்ல வருது இல்ல பெரியார்கள் சொல்லியிருக்காங்க கை கழுவும் போது பொது செய்யும் போது கை கழுவும் போது அல்லாஹுமே இன்னி அசலுக்கள் யும்ன பறக்கத்தை பரக்கத்தை வாவுது மிக்க மேல ஷூமி வல் கை கழுவும் போது என்ன ஒதுமா பிஸ்மில்லாயி பாலா வில்லு திரு இல்லாயி யார் அவனுடைய பேரால் ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய ரசுல்லாவுடைய தீன்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் பிறகு சொல்லலாமா அல்லாஹும் இன்னி அசலுக்கள் யும்ன நான் பறக்கத்தை கேட்கிறேன் யும்னுண்ட பறக்கத் யும்ன் என்றால் அரபியில் பறக்கத் மைமூன்று பேர் வச்சிருப்பாங்க அந்த மைமூன்று சொன்னாலும் பறக்கத் ஐமன் பேர் வச்சிருப்பாங்க ஐமன் சொன்னாலும் பறக்கம் அதுக்கெல்லாம் பறக்கத்துன்னு அர்த்தம் மைமூன் சொன்னாலும் அது அர்த்தம் நம்ம ஊர்ல மைமூணு மைமூணு மைமூணு அது பறக்கத்து மாதிரி தெரியல வேற என்னமோ மாதிரி தெரியுது பேரை வச்சு ஒழுங்கா கூப்பிடுறது இல்லை அப்ப கொலுசுன்னு சரிங்களா அது இருக்கா நம்ம ஊர்ல இருக்கா இல்லைங்களாங்க இருக்குங்களா என்ன அர்த்தம் கொலுசனுக்கு காலில் போடுற கொலுசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் குல்ஷன் பார்சியில குல்ஷன் அப்படின்னா பூங்கான் இருக்கும் சொல்லவே முடியாது நமக்கு முதல்ல காஃபே வராது ஏன்னா தமிழ்ல காரா இருக்கு கா இல்ல ஷீன் இல்ல அம்மா தான் ஷா இருக்கு தமிழ்ல இல்ல இப்ப போய் உம் குல்ஷன் பிவின்னு கூப்பிட போறோம் ஏன் அந்த பேரை வைக்கணும் அந்த பேரே வேண்டாங்களே வாயில வர்ற பேரை வச்சிட்டு போலாமே ஜெயினோடு வைங்க பரவாயில்ல வந்துடும் வாயில அது மாதிரி வாயில வர்ற பேரை வச்சுட்டு போங்களேன் ஹப்சான் வைங்க வாயில வந்துட்டு போகுது வாயிலேயே வராத பேரை வச்சுக்கிட்டு கொலுசுனு கொலுசுனு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது இதெல்லாம் கேட்கணும் பேரை பத்தி அன்னைக்கு கூட சொன்னேன் இன்னைக்கு யாவும் வந்துருச்சு சொல்றேன் கை நல்லா ஹத்தாலா சொல்ற விதத்துல நான் சொல்ல வந்தேன் உன்னை ஈமான் அல்லாவத்தான் நம்பல வேற எதையும் நம்ப கூடாது படியில முட்டிக்கிட்டாருங்க இவர் அஞ்சரை அடி படி அஞ்சடி நிலம் அஞ்சடி இவர் அடி முட்டாம என்ன செய்வாரு உள்ள வந்துட்டாரு திரும்பி என்ன போலீங்களா முட்டிக்கிட்டேன் நல்ல நேரம் இல்லை வந்துட்டேன் சரி இங்கிட்டு செவுத்த உடச்சு விடுறோம் போங்க இப்ப அதை பார்க்கலாம் நல்ல நேரமா இதெல்லாம் விளையாட்டா இல்லைங்களா அல்லாஹ் கிண்டல் செய்யற மாதிரி இல்லையா இது அல்லாஹ் செய்கிறான் சும்மா நிலவுல போய் முட்டிக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் இதை விட அதிசயம் போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டார் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு அழுகிறன பொண்டாட்டிய அவ சொல்ற நீ போகும்போது எனக்கு தெரியும் நேத்தால நான் கேட்கறது நீ போகும்போது கேட்க முடியும் அப்படி போகும்போது எங்க எங்க வந்த பிறகு வந்த பிறகு கேட்ட என்ன பிறகு போகும்போது கேட்டான் ரெண்டு பேரும் சண்டை இப்ப இதுதான் கெட்ட நேரம் நீ உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம் வெளியே போயிருந்தா ஒன்னா இருக்காது உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம் வீணா வம்பு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க போயிருக்கலாம் அப்படியே எங்க போறேன்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் யாராவது சொல்லலாம் அல்லாவை நம்பாதவர்கள் இந்த உலகத்தினுடைய அடிமைகள் பணத்துடைய அடிமைகள் காசுடைய அடிமைகள் ஷர்ட்டுடைய அடிமைகள் லுக்கியினுடைய அடிமைகள் தொப்பியினுடைய அடிமைகள் அவர்களே வாழ தள்ளட்டும் மோமிங்களே பழைய தருகவோன் எங்கே செல்லுகிறீர்கள் போல குறுக்க போயிருக்கே அதை நம்புவதன் பக்கம் செல்கிறீர்களா சோத்தருக்கு நிலவில் முட்டிக்கிட்டீங்களே அதை நம்புவதற்கு செல்லுகிறீர்களா எதன் பக்கம் செல்லுகிறீர்கள் அல்லாவை மட்டும் நம்புங்கள் வேறு யாரை நம்பாதீர்கள் ஒண்ணு இரண்டாவது கடமை அல்லாஹ் முத்தலாக்கா தொழுகை எவ்வளவு பெரிய கடமை தொழுகை தொழுகையில எங்கேயும் குனியக்கூடாது இங்க ஒண்ணுதான் குனியணும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல யாருக்கு முன்னாலே தலை கூடாது பணிவா நடக்கிறதுக்கு வேற பணிவு என்பது வேற தலை குனிவது என்பது வேற பணிவு என்பது வேறு தலை குனிவது என்பது வேறு பெருமை இல்லாமல் இருப்பதற்கு பெயர் பணிவு தலை குனிவது என்பது அடிமைத்தனம் நமக்கு அடிமைத்தனம் கிடையாது நான் இந்த உலகத்திலே செல்வந்தர்கள் ஜோபட காசு இல்லாமல் இருக்கலாம் எவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கலாம் என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறான் என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறான் சாப்பாடு இல்லையே சாப்பாடு இல்ல என்னங்க ஆகும் இந்த கேட்கிறேன் சாப்பாடு இல்ல என்ன ஆகும் சும்மா சொல்லுங்களேங்க என்னதாங்க ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டா என்ன ஆகும் சாப்பாடே கிடைக்கல நான் சொன்னேன் நேற்று பீரஜ் எடுத்துட்டு எங்க படிச்சு அதை சொன்னேன் ஒரு அஜத் பயான் செஞ்சாரா அல்லா நம்புங்க எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க நீங்க கேட்காமலே எல்லாம் கொடுப்பாங்க இவரு போய் ஒரு பக்கம் காட்டு ஒரு ஆத்து பக்கம் போய் உட்கார்ந்துட்டார் ஒரு ஓரத்துல மரத்துக்கடியில அது எல்லாரும் போற இடம் வர்ற இடம் அந்த காலத்துல அந்த காலத்துல போகும்போது வரும்போது கட்டி சாதம் கொண்டு வருவாங்க ஆத்து ஓரத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு ஆள் வந்தாரு கட்டி சாதத்தை அவிச்சாரு நல்ல வாசம் வந்துச்சு இருக்கு மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டு ஆத்துல தண்ணி குடிச்சாரு காயத்துல அங்கே போட்டு போயிட்டாரு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா அல்லா கொடுப்பான்னு சொன்னாரு அஜத்து இந்த ஆள் இந்த ஆளை சாப்பிட்டு போறானே நமக்கு நாமே சரி அவர் போயிட்டார் ரெண்டாவது ஆள் வந்தார் சரி இவராவது கொடுப்பாரான்னு நினைச்சார் அவர் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார் மூணாவது நாள் வந்தாரு அவர் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார் இப்ப இவருக்கு பசியோ தாங்க முடியல நேரமெல்லாம் தாண்டிருச்சு பசி தாங்க முடியல கடைசியில பார்த்தாரு நாலாவது ஆள் வந்து சாப்பிடும் போது மெதுவா அப்பதான் திரும்பி பார்த்தாரு நீங்க கேட்டாரு நான் இப்படி ஒரு ஆள் வழி போக்கணுங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க ரொம்ப பசி உட்கார் அடக வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு சரி அப்புறம் போய் சாப்பிட்டாரு ஆளா கொடுத்தா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆன பிறகு அஜப்திட்டு போனார் அஜத்து எல்லாம் சொன்னீங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களேன்றார் என்ன கணக்கணும்னு சொல்லலையே இதையும் சொல்லி நீங்க கிடைக்கும் கணச்சாலும் கொடுக்கல இருமனாலும் கொடுக்கல இருமி செத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டான் அப்படி ஆள் இருக்காங்கல்ல அப்படி ஆள் இருக்காங்க ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் மஸ்னவியில மோலான ரூமி எழுதி இருக்கிறாங்க தீன் பேர் தீனு மீது நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தீன் மேல ஆசை இருக்கு தீனுக்கா என்ன வேணாலும் செய்யா தேயா தீனுக்கா சத்தம் போட சொல்லி பாருங்க நான் சொல்றேன் குரல் நினைச்சு கூடாது நாளை தப்பீர் எல்லா சத்தம் போட சொல்லுங்க பூரா இந்த குடல் இங்க வந்துடும் நாளை தக்பீர் அல்லா அக்பர் எல்லாம் முடிச்சு தொழுகிற வீட்டுக்கு போயிடுவாங்க என்ன நாளை தக்பீர் அல்லா அக்பர் அது மாதிரி தீன் மேல எல்லா பிரியம் இருக்கு சத்தம் போட சொல்லுங்க அரே தக்பீர் அல்லா அரே தக்பீர் அல்லா எல்லாம் முழங்கால இங்க வந்துரும் சரி ரைட் ஆனா தொழுகிற நேரத்துக்கு ஆளை காணும் சகோதரர்களே தொழிலாளர்களுக்கு மூமி என்று சொல்லக்கூடிய உரிமை இல்லை நான் சொல்லல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஏதோ ஒரு பள்ளிவாசல் நான் இடிச்சிருக்கா வருத்தப்படுறோம் அந்த செய்திகள் தான் வருத்தப்படுறோம் கவலைப்படுறோம் துக்கப்படுறோம் அப்படி ஆயிருந்திருக்க கூடாது அது இந்தியாவில் ஆயிருக்க கூடாது இந்தியா போல நாட்டில் இது ஒரு பெரிய துரதிருஷ்டம் நிவர்த்தி செய்ய முடியாத துரதிருஷ்டம் நிவர்த்தி செய்ய வேண்டியவர்களே வலிதவரி போய் கொண்டிருக்கிற துரதிருஷ்டம் அல்லாஹ் தாலா யாரை எப்படி அழிக்கிறோமோ அப்படி அழிக்கிறதுக்குள்ள நேரத்தை உண்டு பண்ணுவான் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு பள்ளி கொஞ்ச நாள் தொழுகப்படாமல் இருந்ததுனால வந்த வினைதான் அந்த முஸ்லீம்கள் இல்லை அதனால தொழுகிறேன் அதனால வந்த வினை இங்க பள்ளி இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தொழுகை விடுகிறார்களோ மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் யார் தொழுகை விடுகிறார்களோ ஃபக்கத் ஹதமத்தீன் அவர் தீனை இடிக்கிறார் தொழுகை விடுகிறவர் அவர் ஒரு பள்ளியை இடித்தார் நீங்கள் இஸ்லாத்தை இழுக்க இஸ்லாத்தை அழிக்கிறீர்கள் தொழுகாதவர்கள் நான் சொல்ல நம்ம நபி சொன்னது சகோதரர் அது அதுல சந்தேகப்பட்டா கூட ஈமான் போயிடும் الصلاة عماد الدين ومن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين யார் வேலையை விடுகிறார்கள் தீனை இழிக்கிறார்கள் ஆகினால் தொழுதாகணும் அஞ்சு நேரம் தொழுதாகணும் எந்த வேலையை விடணும் தொழுகைங்கிற வேலையை விடக்கூடாது சொல்ல இல்லைங்களா எனக்கு வேலை இருந்துச்சதுனால தொழுகலை அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் எனக்கு தொழுகிற வேலை இருந்துச்சாக இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் தொழுகிறது தான் வேலை தொழுகிறது வேலை இல்லை தொழுகிறது தான் வேலை என்ன இல்ல வேலை இல்லை செய்து பாருங்க அல்லாஹ் தால துனியாவிலே சுகமா வைப்பான் பயண தலகவும் எங்கே போகிறீர்கள் தொழுகை விட்டுட்டா சொந்தடி போகிறீர்கள் ஜமாத்தை விட்டுட்டா தீனில ஆக தூணாக இருக்கிற தொழுகை விட்டு விட்டால் நீங்கள் இன்பத்தை தேடி போகிறீர்கள் பயணத்தலகவோன் எங்கே செல்கிறீர்கள் நீங்கள் போகிற போக்கு தவறான போக்கு நீங்கள் செல்லுகிற செல்லுகை தவறான செல்லுகை போகாதீர்கள் அங்கே சரி அடுத்தது மூணாவது அல்லாஹால ஜக்காத் கடமையாகும் நோம்பு கடமையாகும் நோம்பு எப்படிப்பட்ட சோதரர்கள் சுபகான் அல்லா சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவு ரசிக்கத்தக்க இவாதத்து அல்லாவுக்காக ஆனா நோம்புல இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் சாயந்தரம் முடிக்கிற கஞ்சி வடைக்காக இருக்கக்கூடாது அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறது நான் பட்டினியா இருக்கிறேன் இந்த பட்டினியின் போதெல்லாம் எனக்கு கண்ணா நினைவு வந்து கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி வருஷம் பூரா நோம்பு வச்சாங்க வருஷம் பூரா விட்டு விட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க வெறும் ரம்ஜான் வந்தாலும் நோம்பு வைக்கிறதுங்கிறது இல்லை இது கடமையான நோன்பு பாக்கி எப்பவும் நோம்பு வைப்பாங்க மாசத்துல அதிகமான நோக்கு நோம்பு நோன்பு வச்சிருப்பாங்க நோம்புங்கிறது யாருக்கும் காண்பிக்க முடியாத யாரும் பார்க்க முடியாது இபாதத் மத்த இபாதத்தெல்லாம் பார்க்கறாங்க தொழுதா பார்க்கறாங்க தர்மம் கொடுத்தா பார்க்கறாங்க அஞ்சு செய்தா மத்தவங்க பார்க்கறாங்க நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம் நம்ம நோம்பு வச்சிருக்கிறது யாருக்கு தெரியும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்டெலாஸ்கோப் வச்சு பாருங்க நான் நோம்பு வச்சிருக்கிறது தெரியுதா பார்க்க சொல்லலாம் வகுப்பில் வச்சு பார்க்கட்டும் நோம்பு வச்சிருக்கா இல்லையா இல்ல வேற அதை விட பெரிய டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் இசிஜி e எடுத்து பார்க்கலாம் நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையாண்டு இல்ல அதை விட பெரிய டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையாண்டு உலகத்திலே யாருமே அறிய முடியாத ஹோகன் தான் அறிகிறான் நோன் போய்த்திருக்கிறவன் அறிகிறான் நோன்பா இல்லையா என்று ஆகையால் இந்த நோன்புக்கு அல்லாஹுத்தாலா மிக பெரும் கூலி ரஜா என்று சத்தம் வைத்திருக்கிறான் அதனால இந்த நோம்போடு இழுத்துக்கூடாது விஷயம் இந்த நோம்புக்கு பிறகு எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நோம்பு வைக்கணும் அந்த நோம்புல ருசி அனுபவிக்கணும் இந்த கடமைகளை செய்தால்தான் நீங்கள் சரியான வழியிலே செல்லுகிறீர்கள் இல்லையானால் அல்லாஹ் கேட்கிறான் ஐரத்தது ஹபூன் மக்களே எங்கு செல்கிறீர்கள் மாணவர்களே எங்கு செல்லுகிறீர்கள் மனித மனிதாபிமானத்தை வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற மகான்களே எங்கு செல்கிறீர்கள் ஐநத்தது ஹபூன் உலகமே நீ எங்கு செல்லுகிறாய் அமெரிக்காவே எங்கு செல்லுகிறாய் ஆப்பிரிக்காவே எங்கு செல்லுகிறாய் இந்தியாவே இங்கு செல்லுகிறாய் இங்கிலாந்து எங்கு செல்லுகிறாய் இதுக்குள்ள இந்த அர்த்தம் எல்லாம் இருக்கு நான் சொல்லறேன் ஹபு எங்கு செல்கிறீர்கள் அறிவை நோக்கி செல்கிறீர்கள் ஆபத்தை நோக்கி செல்கிறீர்கள் துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள் தொல்லை நோக்கி செல்கிறீர்கள் அதை விடுங்கள் இன்னஹா பைய பயனத்தகபூர் ஆளுமை இந்த புராணம் எல்லாம் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்த புராணின் பக்கம் வாருங்கள் எனக்கு உங்களுக்கு என நல்ல இரவுகளிலே இது மீதம் இருக்கிற சில இரவுகளிலே அல்லாஹுவையே நம்பி அவனுக்காக தொழுது நோன்பு வைத்து காத்து கொடுத்து அஜு அச்சு செய்கிற காலத்தில் செய்து இனி வாழ்க்கை முழுவதும் இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் இந்த ஐந்து கடமைகளுக்கு இருக்கிற அத்தனை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடியதாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று வாசியை முடிக்கிறேன் வாசல் சிந்தில்லாய்